वेदस्योपनिषत् सत्यम् सत्यस्योपनिषद्दमस्योपनिषन्मोक्षः एतत् सर्वानुशासनम् वेदस्योपनिषत् सत्यम् வேதங்களுக்குள்ள சத்தியம் எதுனால் உபனிஷத்து நாள் வேதங்களுக்குள்ள சத்தியமான சுரூபத்தை காண்பிச்சு கொடுக்கிற ஒரு சத்தியமான வஸ்து உபனிஷத்து நாள் உபனிஷத்துக்குள்ள பரமசத்தியம் எதுனால் உபனிஷத்துக்களுக்குள்ள பரமசத்தியம் சத்தியம் தானாம் உபனிஷத்துக்குள்ள எது சாரம் நாள் சத்தியம் தான் உபனிஷத்துக்குள்ள சாரம் நாள் அந்த சத்தியத்துக்குள்ள பரமசாரம் எதுனால் தமமாம் இந்திரிய ஜெயமாம் இந்திரியங்களை அடக்குவதுதான் பரமசாரமாம் தமத்துக்குள்ள பரமசாரம் இது அடக்கி இந்திரியங்களை ஜெயிச்சு விட்டான் அந்த ஜெயத்தினால கிடைக்கக்கூடிய சாரம் இது நாள் மோட்சமாம் வேதங்களுக்குள்ள உபனிஷத்து சத்தியம் உபனிஷத்துக்களுக்குள்ளே பரமசத்தியமா இருக்கிறது எதுன்னா பரமாத்மஸ்வரூபம் அந்த பரமாத்மஸ்வரூபத்தை அடைவதற்கு பரமசாதனமா இருப்பது தமம் அந்த தமத்துக்கு பரமசாதனமாக இருப்பதானது மோட்சமாம் பரமசாரமாக இருப்பது மோட்சமாம் േതത്സർവാനുഷാധനം ശിശ്നോദരേ നിരതാസദൈവ സേനാനരാവാത്പരുഷാശ്ച നിത്യം അപേതധർമാനി ചിതാൻ ദൈവങ്ങൾ അനുഗ്രഹം ചില പേരുകളെ ഇത് അയോഗ്യം இவன் போக்கிரி இவனை காப்பாற்றப்படாதுன்னு கைவிட்டு பிண்டாட பண்ணி போடுறாளா யாரே சிஷ்ணோதரே சிஷ்ணோதரே நிறுத்த சாதம் எங்க கிடைச்சா என்ன சாத்பூர்ணம் இன்னொரு இந்திரியத்தை எப்படி திருப்தி பண்ணி வைச்சா என்ன திருப்தி பண்ணி வச்சோம்னு நினைக்கிறது தேனாக திருடிப்படுறது அது எப்படி வந்தா என்ன பணம் எப்படியா பணம் வந்து உண்ணம் நினைக்கிறது நித்தியம் வாக்குனாலே அப்படி தூக்கி தூக்கி அடிக்கிறது பருஷமான சொற்களையே சொல்றது இனிமையான சொல்லி சொல்லவே மாட்டான் பருஷமான சொல்லையே சொல்றது அப்பேதர்மான்னு தேவதைகள் சொல்லிப்படுறாளா என்ன உண்மனை சிஷ்ணத்தையும் உதரத்தையும் நிரப்பிக்கிட்டு மஸ்தேனாக திருட்டுத்தனமாக விவகாரம் பண்றவன் மகத்வாருஷ்யத்தை அடையிறவன் இவாளெல்லாம் அபேத தர்மாணி ஜிதாம் விதித்ரா சம்பரிவர்ஜயந்தி தெய்வம் அந்த பாப்பி இருக்கிற வாசலோட கூட போறது இல்லையா தெய்வங்கள் இவனை கைவிட்டு விடுவதுன்னு சொன்னால் இதான் பரமசாரம் சாந்தி பருவாவிலே இப்படி போய் சொல்லி முடிச்சு அவன் தேவதானுகிரகம் வேண்டும்னா அவன் வயசையும் இந்திரியத்தையும் திருப்தி பண்ணி வச்சிருந்து திருட்டுத்தனமா பொருளை சம்பாதிச்சிருந்து வாக்குல புருஷமான சொற்களை சொல்லிட்டு ஒருவன் இருந்தானா தேவதைகள் அனுகிரகம் பண்ண மாட்டாள் சம்பரிவர் ஜெயந்தி அவன் அவன் இருக்கிற வீதிக்கே போக மாட்டாள் அவன் குடும்பத்துக்கு அனுகிரகமே பண்ண மாட்டாள் சேனத்தையே அடைய முடியாது இதான் பரம தத்துவம்னு சாந்தி பூர்வாவல்கோ இப்படி மகாத்மாவான பீஷ்மர் பரமசாரமான ரகசியங்களை எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்காள் தர்மபுத்தருக்கு சுவாமி பக்கத்துல இருந்து எல்லாம் கேட்ட தர்மம் சர்வதர்மங்களும் சொல்லின்னு வந்தாள் அப்படி தர்மங்கள்லாம் சொல்லிட்டு வர காலத்துல சுத்வாதர்மானசேஷேண பாவனானி யுதிஷ்டிரந்தனவம் புனரேவாபியபாஷத சர்வதர்மங்களையும் ஈஸ்வர் சொல்லி சொல்லி கேட்டுட்டாள் தர்மபுத்திரன் ஸ்ருத்வா தர்மானு அசேஷேன அது என்ன சாமான்யமான தர்மம் இல்லை பாவனானிக்க சர்வசா சர்வதூர்த்தங்கள்ல இன்னும் பரிசுத்தி பண்ணி வைக்கக்கூடிய தர்மங்கள் அப்படி தர்மங்கள்லாம் கேட்ட பிறகு புனரேவ யுதிஷ்டிரா அபியபாஷத மறுபடியும் தர்மம் சொல்லணும்னு கேட்டாரா சர்வ தர்மமும் கேட்டாயிடுச்சு ஸ்ருத்வா தர்மானசேஷேணாம் பாவனானிச்ச சர்வசா யுதிஷ்டிரஷாந்தரவம் புனரேவாபியபாஷத மறுபடியும் தர்மம் சொல்லணும்னு காட்டாளாம் தர்மபுத்திரர் பீஷ்மரை பார்த்து சொன்னாள் ஆச்சாரியாள் சங்கராச்சாரியாள் ராமானுஜாச்சாரியாள் மத்வாச்சாரியார் எல்லாரும் சாஸ்திரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காள் சாஸ்திரநாமத்துக்கு நம்ம பெரியவாள் உத்தராவது உடல்ல பாஷ்யம் பண்ணாலும் உடல்ல ஏன்னா அது மோட்சோபயோகியான ஜப மந்திரம் அது ஜப யஜ்யம் அது கீதையில யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மின்னாள் யஜ்யங்களுக்குள்ள ஜப யஜ்யமா இருக்கின்றாள் ஜபம் பண்ணுவதே ஒரு யஜ்யமா காயத்ரி பண்ணுவது சாஸ்திரத்தை ஜபிப்பது நம் ஸ்தோத்திரங்களை படிப்பது இது ஒரு யஜ்யமாகுது அதனாலதான் யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி அதனால கிஞ்சபன் உச்சதே ஜந்து கிஞ்சபன்னு கேட்க போறாள் சாஸ்திரமும் ஒரு ஜபம் இது அவன் என்னமோ இப்படி போட்டு போகாததுக்காக அப்படி இந்த ருத்ராட்சத்தை வச்சு உருட்டுவாளே சில பேர் அந்த உருட்டல் இல்லை அப்படி உண்டு எப்படி மேலாத தட்சிணாமூர்த்தி சன்னதியில் போய் உட்காந்து ருத்ராட்சத்தை வச்சுக்கிட்டு சில கழிவுகள் அப்படியே உருட்டிக்கிட்டே இருப்பாள் பக்கத்தில் உங்க நாட்டு பொண்ணு எப்படி இருக்கு அதுக்கப்புறம் இந்த அம்மா அவளை அது என்ன முருத்துவா வந்திருக்கேன் நாட்டுக்கு முருத்துவா வந்திருக்கு நாட்டு பொண்ணை போய் தட்சிணாமூர்த்தி சன்னதியில வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுவோம்ல அவனுடைய அந்த கழிவு என்ன பண்ணுவோம் தெரியுமா நாட்டு பொண்ணை கூப்பிட்டு மரணாக்காரம்னு சொல்லுவேன் நேற்று தட்சிணாமூர்த்தி சன்னதியில உன்னை தாண்டி விஷாங்க மாமியா இவ அவளை கேட்டுக்கிட்டு அவளை கிளப்பி விட்டுட்டு அவ விஷயம் எல்லாத்தையும் திருப்பி போய் சொல்லிவிடுவோம்ல இது ஜபம் இல்லை அப்படி தேவதா தியானத்தோட ஜபம் பண்ணணும் இப்படி புகாளி அப்படிதான் பண்றா பொண்ணோட சொன்னா கூச்சிக்க மாட்டான்னு நான் தைரியமா சொல்றேன் அவ ஏதோ கையில் உட்லாட்டுதையா வச்சுன்னு அப்படி உருட்டிக்கிட்டு இருக்கா அதாவது தேவையில்ல அப்போ தர்மபுத்திரன் மறுபடியும் திருப்பி காட்டாரு என்னன்னா அல்ப பிரயாசம் அனல்பலம் சூக்மர்மம் அனுக்தமிதி மத்வா யுதிஷ்டிர பப்ரச்ச பீஷ்மம் அல்ப பிரயாசம் அனல்பலம் சகல அனல்பலம் மோட்சர்மம் அனுத்தமிதி மத்வா புனப்பிரச்சை சுலபமாக கிடைக்கணும் பெரிய பலம் அல்ப பிரயாசமா இருக்கணும் அனல்ப பலமா இருக்கணும் அல்ப பிரயாசத்தினாலே இது சின்ன பிரயாசத்தினாலும் ஒண்ணு கிடைச்சதுன்னா இது சின்ன காரியத்தினாலும் ஒரு பொருள் கிடைக்கும்னா இல்லையா ஒரு பவுன ஒத்தான் ரெண்டு நாள் தரேன்னா இது பவுன இல்லையு தீர்மானம் பண்ணிவிடுவோம் பவுன கொடுக்க முடியும் ஒரு ரெண்டு நாள் ஏதோ இந்த ஜிகினா பட்டையை தான் எடுத்து கொடுக்கலாம் இது ஜிகினா பட்டைன்னு ரெண்டு நாள் கொடுத்து ஒரு பெரிய ரத்னத்தை கோடி ரூபாய் வரக்கூடிய ரத்னத்தை அடைஞ்சு அடைஞ்சுட்டா எப்படியோ அப்படி அல்ப பிரயாசம் அனல்ப பலம் தான் சின்ன சிரமத்தினாலே பெரிய மகாபலம் அது பரம பரமபுருஷார்த்த சாதனம் புருஷார்த்த ரூபமான மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிப்பட்ட தர்மம் இது பரியந்த நீங்க சொல்லல அந்த தர்மத்தை சொல்லணும்னு மறுபடியும் காட்டாராம் தர்மபுத்தன் பீஷ்மரை பார்த்து சுத்வா தர்மான நிஜ சர்வசா யுதிஷ்டிரசாந்தரவம் புனரேவாபியபாஷத किमेकम् दैवतम् लोके किं वाप्येकम् परायणम् स्तुवन्तः कङ्कमर्चन्तः प्राप्नुयुर्मानवाः शुभम् को धर्मः सर्वधर्माणाम् भवतः परमो मतः किञ्जपन्मुच्यते जन्तुः संसारबन्धनादि ஆறு கழுவ காட்டாளாம் தர்மபுத்தர் பீஷ்மரை பார்த்து என்ன காட்டான்னா உலகத்துல கினேகம் தெய்வத்தம் லோகே லோகேன்னா சர்வசாஸ்திரங்கள்லயும் லோகன ஹேதுபூதே சாஸ்திரே அருவ கொடுக்கக்கூடிய சாஸ்திரங்கள்ல எது உத்தம தெய்வம்னு சொல்லியிருக்கு தெய்வதம்னா தேவஹா கோ தேவஹான்னு அர்த்தம் எந்த தெய்வம் உஷந்த தெய்வம்னு சொல்லியிருக்கு எந்த தெய்வம் உபாசியமான தெய்வம்னு சொல்லியிருக்கு சர்வசாஸ்திரங்கள்லயும் ஒரு கல்வி தர்மபுத்தர் காட்டாராம் கிமேகம் தெய்வதம் லோகே கிவாப்பேகம் பராயணம் கடைசியிலே ஞானிகள்லாம் போய்ச்சார் நாடம் நிச்சயமான இடம் எது என்று ஒரு கேள்வை கிரந்தமர்ச்சந்த சுபம் மனுஷர்கள் யார ஸ்தோத்திரம் அணினால் சுபத்தடைவாள் பிராப்னுயுகு மாணவா சுபம் அமங்கலங்களிலிருந்து கரையேறுவாள் பாபங்களிலிருந்து விலகுவாள் எந்த தெய்வத்தை அர்ச்சனை பண்ணினால் மனுஷர்கள் கரையேறுவாள் பாபத்திலிருந்து கரையேறுவாள் என்று நாலாவது கேள்வை கழு ஒரு கழு அழுத்தமா கட்டுவிட்டா தர்மபுத்திரன் என்ன மோட்சத்தை அடையிற உங்க மனதிற்குள்ளே எது ரொம்ப சிறந்த தர்மம்னு உள்ள பொட்டிக்குள்ள பூட்டி வச்சிருக்கேன் அதை எடுத்து இப்ப எங்கிட்ட கொடுக்கணும் கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோ பரமோமதா சுவாமி சொன்னா கூட நம்ப மாட்டேன் நீர் சொல்லணும் நம்ம வாய்ட்டு பீஷ்மரை பார்த்து பவத பரமோமதா சர்வதர்மானாம் பரமஹா கோதர்மஹா பவதோ மதா சர்வ தர்மங்களுக்குள் சிறந்த தர்மம் உங்க மனதில் எதை நினைச்சிருக்கேன் அதை சொல்லணும் நாளாம் மகான்கள் தன் உள்ள பெரிய தர்மமா வச்சுட்டு லேசில சொல்லிவிட மாட்டாள் ஆமா பவழ வியாபாரி மாதிரி அவன் இந்த பவழ வியாபாரி நல்ல பவழத்தை எடுத்து முதல்ல கொடுக்க மாட்டான் அப்படி மட்ட பவழத்தை எடுத்து போட்டு அஞ்சு ரூபா விளையாமல் அஞ்சு ரூபாயாம்பல் இந்த அம்மா சரிதான் இவன் இந்த பவழமே வாங்க மாட்டான்னு மூட்டையை கட்டி விடுவான் இன்னும் நல்ல பழமா அப்படின்னாக்க உடனே இன்னொரு தினசு பழத்தை எடுப்பான் அது என்ன பதினஞ்சு ரூபா அம்மன் இதை நீங்க விலை பேசுவோம்மா அம்மா அவன் லேசில் எடுத்து கொடுக்க மாட்டான் பழ வியாபாரி அப்படி மகன்கள் லேசில உள்ள சூற்று தர்மத்தை உள்ள வச்சுட்டு திரும்ப மாட்டாள் உங்க மனதிற்குள்ள எது ரொம்ப மோற்று பரமோ பரமோதம் மதா அதை சொல்லணும் நாளாம் கோதம் சர்வதர்மாணாம் இப்படி கேட்டுவிட்டு ஆறாவது ஒரு கழுவு கேட்டாள் என்னால் ஜந்து ஜன்மசம்சார பந்தனாது இந்த ஜென்மசம்சாரம் இருக்கே ஜனன மரண ரூபமான சம்சாரம் இது கட்டி கிடக்கு பிடிச்சு கொண்டு போய் தள்ளுறது யமனுடைய வாயில தள்ளுறது மறுபடியும் அம்மாவுடைய கர்ப்பத்தில் தள்ளுறது மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேஷயனம்னு திருப்பி திருப்பி கொண்டு வந்து ஜீவனை கொண்டு உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கு இந்த கட்டிலிருந்தவன் விடுபடணும் எதை ஜபிச்சா விடுபடுவன் சம்சார பந்தத்திலிருந்தும் ஜந்துனாள் அக்னிஹோத்ராதி ஒரு கர்மா இல்லாத மகாபாபியா இருந்தாலும் கரையறணும் அவன் அதுக்காகத்தான் ஜந்துகுன்னு போட்டாளா அவன் ஒரு கர்மமும் இல்லாத ஒரு மகாபாபகி அவன் கரையேறணும் அக்னிஹோத்ராதிகள் அசக்தனா இருக்கான் அப்படிப்பட்ட பிராணி எதை ஜபிச்சு இந்த ஜனன மரணாத்மகமான ஒரு பந்தத்திலேன்னும் சம்சார பந்தத்திலேன்னும் கரையேறுவன் அந்த ஜபத்தையும் சொல்லணும்னு ஆறாவது கேள்வி காட்டாளாம் கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார ஜகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் स्तुवन्नामसहस्रेण पुरुषः அவர் ஆறு கேள்வி கேட்டார் முதல்ல எது தெய்வம்னு கேட்டிருக்கார் சாஸ்திரங்கள்ல சொன்ன தெய்வம் இதுன்னு கேட்டிருக்காள் அதுக்கு பதில் சொல்லல ஆறாவது கேள்விக்கு போய் முதல்ல பதில் சொல்றார் பீஷ்மர் கிஞ்சப்பன் முச்சத்தே ஜந்துன்னு கேட்ட கேள்விக்கு எதை ஜபிச்சா இந்த சம்சார பந்தத்திலேன்னு கரையேறுவன் வருவன் மோட்சத்தை அடைவன் அந்த ஜபத்தை சொல்லணும்னு ஆறாவது கேள்வி அது கிட்டின கேள்வியா தொட்டும் சொல்லி தொட்டும் சொல்லிவிட்டுதான் நம்ம குழந்தைகளே உனக்கு அப்பா சமத்தோ அம்மா சமத்தோன்னு கேட்கறது நமக்கு ஆறு சமத்துவம் நம்ம சொல்லணுமோ அதை ரெண்டாவதா கேட்கணும் அப்பா சமத்தோ அம்மா சமத்தோன்னு கேட்டா அம்மா சமத்தும்பான் அம்மா சமத்தோ அப்பா சமத்தோன்னா அப்பா சமத்தும்பான் இந்த கிட்டினது இதோ அதை புட்டுன்னு எடுத்து விடுவான் அப்படி அவன் மனசுக்கு அப்படி எப்படி பீஷ்மருக்கு மரண சமயம் ஜபம் அவருக்கு ஜபத்துல பிரியமா பட்டர் வீதினா பராசர பட்டர் பராசர பட்டர் பாஷ்யத்துல ஜப்பம் பண்ணிட்டு இருக்காரா போவர் பகவன் நாமாவே அப்படி ஜபிச்சுட்டு இருக்கிற பிரபுக்கு ஜபத்தை பத்தி சொல்லணும்னு முதல்ல தோணி போட்டா அதுல கடைசியில கிட்டகையும் இருக்கு அதையும் தவிர்த்து அவர் அப்ப பண்ணிட்டு இருக்கிறது ஜபயஜம் அதனால ஜபத்தை போய் முதல்ல சொன்னாரா ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் புருஷா சததோத்சிதா தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷமவ்யயம் நியாயம் ஸ்துவம் நமஸ்யம் யஜமானஸ்தமேவ அநாதிநிதனம் விஷ்ணுவும் சர்வலோகமகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவம் நித்யம் സർവദുഃഖാതികോ ഭവേത് ബ്രഹ്മണ്യം സർവസമ്മജ്ഞം ലോകാനാം കീർത്തിവർദ്ധനം ലോകനാഥം മഹദ്ഭൂതം സർവഭൂതപരോദ്ഭവം ഏഷ മേ സർവധർമാണാം ധർമ്മോധികതമോ മത യദ്ഭക്തിയാ പുണ്ടരീകാക്ഷം பிரம்மபுத்தர் மன்மபுத்தர் காட்டத்துக்கெல்லாம் பதில் அழகா சொல்றாள் பீஷ்மர் பிரம்மன்னா சொல்றாள் கிஞ்சபன் உச்சத்தே ஜந்து ஜென்மசம்சார பந்தனா அந்தாள் எதை ஜபிச்சா இந்த ஜனன மரண சம்சார பந்தத்திலிருந்து ஜந்து பிராணி மாத்திரம் கரையேறும்னு காட்டாள் தர்மபுத்திரன் அதுக்கு சொல்ற ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஜகத்துக்கெல்லாம் எவன் பிரபுவோ எவனுக்கு முழு இல்லையோ எவன் புருஷோத்தமனோ அவன் புருஷேத்தை இந்த க்ஷராட்சராபியம் எவன் உத்தமனோ இந்த ஹிருதய புண்டரீகத்துல எவன் படுத்துக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு புருஷோத்தமன் பேரு இந்த சரீரங்கள் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற வஸ்து ஹரிநா புருஷா சததோத்ஹிதா சொல்றாள் ஈஸ்வர் கடைசி ஆறாவது கேள்விக்கு முதல்ல அதை சொல்றாள் எதை ஜபிச்சால் ஜனன மரண பந்தத்திலிருந்து கரையேறலாம் என்பதற்கு விஷ்ணு சகசிரநாமத்தை ஜபிச்சா கரையேறலாம் ஸ்துவன் நாமசகசிரேன என்று சொன்னாள் விஷ்ணு சகசிரநாமம் அத்தனை ஜென்மசம்சார பந்தனாத்து விமுச்சதேங்கிறாள் பெரிய மகாப்பிராய்ச்சித்தமான உத்ரீகாதிசன்யாதி கர்மா இருக்கே அந்த கர்மாக்கள் பண்ணினா யதருத்ரீயமதீதே சோக்னி பூத்தோ பவதி சுராபானாத் பூத்தோ பவதி ஸ்வர்ணஸ்தேயாத் பூத்தோ பவதி कृत्याकृत्यात् पूतो भवति ब्रह्महत्यात् पूतो भवति अत्याश्रमी सर्वदा सकृद्वा जपेति अनेन ज्ञानमाप्नोति സംസാരാണവതാരണം തസ്വാദേവം വിധിത്വനം കൈവല്യം പദമശ്നു കൈവല്യം പദമശ്നുതുപനിഷത് ഇത് ഉപനിഷത്ത് പോയി രുദ്രികാദിശിനും ഒരു കർമ്മ പ്രമാദമാണ് രാമസ്വാമിചാരണം പണി വെക്കാറുണ്ട് അതിൽ ഋഷി രുദ്രികാദിശി പണി വെക്കട്ടെ അറിയാൻ വേണ്ടി സങ്കല്പം കാര്യം പണ്ടതെന്നാ അതെ പറ്റി നല്ല തിരിഞ്ഞിന്റെ വാഴ ശെഞ്ചി വെച്ചാൽ നന്നായിരിക്കും இன்னும் எத்தனையோ பேர் இருக்கலாம் அதனால இப்ப அவர் சொல்லிட்டு பாக்கி பேருக்கெல்லாம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை நிறைய விரும்பணும் அதை பத்தி அதே யோஜனை பண்ணி இப்படி ஹோமங்கள் அஞ்சாறுகள் இருக்கு இதுல ஹோமம் அஷ்டா சுத்வாரிம்சத்தா வா பண்றதுன்னு இருக்கு என்னன்னு கேட்டா புரியாதுன்னு ரொம்ப பேர் பேருக்கு அது எப்படி பண்ணிக்கணும் வைக்கிறவாளுக்கு தான் அது புரியும் அது அது புதுக்கோட்டைக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நல்ல யோகியாலாம் இருக்காள் நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இங்கே தான் இருக்காள் போனேன் பாய்ச்சி பெரிய டவுன்ல எல்லாம் இது மெட்ராஸ்ல ஒரு பெரிய டாக்டர் பண்ணார் மகாருத்ரம் ஜாப்தா கட்டம் நான் அனுப்பிச்சேன் நான் போக முடியல இப்போ இருந்தாலும் சுவாமி வித்யாரி வள்ளல் போய் பண்ணி வச்சாலும் போய் அம்மன் என்ன பண்ணி வச்சாரு அதுலயும் ருகு விடப்படாதுங்கிறார் அவளும் புதுக்கோட்டை டாக்டர் தான்கிறார் ராமகிருஷ்ணவாளை ரொம்ப எனக்கு வேண்டியவாள் நான் தான் ஜாப்தாவெல்லாம் எழுதி நினைச்சேன் இது அப்படி அந்த பெரிய கர்மாக்கள் பண்ணி எந்த பாப்பம் போடுதோ இதுக்காக பதினோரு கலசத்தை வாங்கிட்டு போடுவானே வைதிகன் அனுப்பன் பத்து பன்னெண்டு கலசம் சிவபூஜையோடு சேர்த்து அது பெரிய மகாப்பிராய்ச்சித்தம் அது அவன் என்னென்ன பாபம் போகும் சொல்லிட்டு இப்ப உபரன் கைவல்யம் போய் சொல்லியிருக்கேன் சதருத்ரிய வதீதே சூக்னி பூதோ பவதி சுவர்ணஸ்தேயாத் பூதோ பவதி இப்படி எல்லாம் இந்த பாபங்கள்லாம் போறதுன்னு போய் சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட பெரிய மகாபாபங்கள்லாம் ருத்ரிகாதிசன்யாதி மகாப்பிராய்ச்சித்தத்தினால போகும் அம்மாதிரியான ஒரு பெரிய நிலையா இந்த சாஸ்திராமோ விஷ்ணு சாஸ்திராமோ இது ரொம்ப சின்னதா தோன்றுதா விஷ்ணு சஸ்நாமம் பண்ண மாட்டேங்கிறானே இது ரொம்ப சின்னதா தோணி போடுறது ஆமா நம்மாத்துக்குள்ள துளசி இருந்தது ஏன்னா இந்த துளசியை போட்டு தேய்ச்சா எச்சத்தழம்பு போகுமாங்கிறான் இன்னும் எதை போட்டு தேய்ச்சா போகும் நீங்க புரியும் புளியந்தழையை வச்சு வேணா தேய்ச்சி பாரு இன்னும் கொஞ்சம் தழும்பு உறுதியாகும் அதனால நம்மாத்துக்குள்ள இருக்கிற துளசி மட்டம் நினைக்கப்படாது அப்படி அதி ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் எவன் ஹிருதய குகைக்குள்ளே இருக்கானோ எவனுக்கு அந்தமே கிடையாதோ எவன் நம்ம ஹிருதய குகையில போய் சயனம் பண்ணிட்டு இருக்கானோ அவனஸ்துவன் நாமசாஸ்திரேன ஸ்துவன் இந்த ஆயிரம் நாமாக்கள்னால ஸ்தோத்திரம் பண்றானே அவன் இந்த பந்தத்திலிருந்து விட்டு வந்தாள் ஆனா சததோத்திதா எப்போதும் ஜாகரூகனா இருந்து பண்ணணுமா அவன் அப்படியே பண்ணணும்னு நினைப்பன் பண்ணாம போருமா ரொம்ப பேர்ல மாசத்துல ஒரு நாள் கூட சாசனாவை பாராயணம் இருக்காது ரொம்ப பேருக்கு அவன் எப்போதும் உத்யுக்தனா இருக்கணும்னா ஏன்னா இது ஜென்மசம்சார இருக்கு பெரிய மகாபாபத்துல இன்னும் கரையத்திருந்தது பெரிய கட்டை அவுத்து விடுறது இந்த கட்டை அவுத்து விடுற விஷயத்துல சிவம்பெரியா இருக்கக்கூடாது புருஷன் ஜாகரூகனா இருக்கணும் அதனால சயவ புருஷான்னு அர்த்தம் தான் அவன் தான் புருஷன் தான் அவன் நிச்சயம் சாசனாவத்தை விடாம பாராயணம் பண்றாமல் அவன் தான் புருஷன் ஸ்ரீரங்கம் முதலிய கஷேத்திரங்கள்ல சில கோஷ்டி சஹசிராமத்தை நிச்சயம் ஜப்பம் பண்ணிட்டே போறாங்க ஓடிக்கலாம் இப்ப எப்படி இங்க நடேசி எல்லாம் பதினம் பண்ண போறாளோ மழை கொட்டட்டும் காத்தடிக்கட்டும் ஆறா கூட வரலைன்னா கூட அவர் ஜாடாவத்தை சொல்லிட்டு நாம அவள் சொல்லிட்டு போறாள் அது மாதிரி சஹசிராமத்தை சொல்லிட்டு போறாள் இது ஸ்ரீரங்கம் முதலிய கஷேத்திரங்கள்ல சொல்லிட்டு இருக்காள் சாயங்காலங்கள்ல கூட்டி சாசனவான் செய்தி உள்ள உத்தரவு பண்ணிட்டு இருக்காரு தசகோட்டியோன்னு சொல்லி கூட்டி ஆவர்த்தி சாசனாவத்தை பாராயணம் பண்றதுன்னு இங்க கிராமத்தில் இருக்கிற குழந்தை எல்லாரையும் சேர்த்து போட்டு அப்படி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருங்க அவன் அப்படி பண்ணி கடைசியில் அதுக்கு அன்னதானம் எல்லாம் பண்ணணும்னு சொல்றாள் ஏதோ அப்படி எப்படிங்கிறது தர்மம் நடந்துட்டு நடக்காமல்ல ஆனா நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது அவாத்துக்குள்ள வாழ்த்தார் இருக்கு இவாத்துக்குள்ள இருக்குன்னா உனக்கு என்னாச்சு நாம் கரையோரத்துக்கு மார்க்கம் இருக்கணுமே அதனால புருஷ சத்தத்தோத்திதா எப்போதும் ஜாகரூகராயிருந்து சாஸ்திராமத்தை பாராயணம் பண்ணணுமா சாஸ்திராமம் அத்தனை வருஷத்தி அதுக்காகவே ஜெயமங்கலம் அஞ்சாம் பாகத்துல சாஸ்திராமத்தை எழுதினே விட்டு சாஸ்திராமத்தை மூணு பேர் லலிதா சாஸ்திராமம் எழுதணும்னு சொன்னாள் நான் அது எழுதலை நம்ம புரிவாதமா பட்டத்திலேருந்து கொடுத்த எழுதினார் நீங்க லலிதா சாஸ்திரம் முதல்ல எழுதணும் சொன்னாள் ஆச்சாரியாலே லலிதா சாஸ்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணம்னு ஆரம்பிச்சு வித்யாரண்யால பத்மபாதரை போய் உள்ள போயிட்டு சொன்னா புஸ்தகத்தை காட்டுல மகிஷ்பதி பட்டத்துல காஷ்மீர் காஷ்மீர் சண்டை போட்டு இந்த ஊர்ல ஆச்சாரியா அங்க போய் வசிச்ச இடம் அது அங்க ஒரு பிரதிஷ்டம் பண்ணிருக்கா ஸ்ரீசக்கரம் ஆச்சாரியா ஆதிசங்கர் உள்ள போய் பத்மபாதர் கொண்டு கொடுக்குறா அதை அவுத்து பார்த்தா விஷ்ணு சாஸ்திரமும் உடனே என்ன நான் லலிதா சாஸ்திராமங்கிறதுலே விஷ்ணு சாஸ்திராமத்தை கொண்டு வருகிறேன் உள்ள ஒரு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை பாவாடையை கட்டிக்கிட்டு கையில கங்கணமும் காலில் நூப்புறமும் அற்புதமா தலையில புஷ்பமும் ஜிண்டு சிரிச்சுன்னு விளையாடிட்டு இந்த புஷ்பத்தை கொண்டு வருவோமான்னு கொடுக்குறது என்னால் நம்ம மடத்துக்குள்ள ஸ்திரீ குழந்தை வரத்துக்கு என்ன காரணம்னா இது உள்ள இருக்குன்னா இதை வச்சுட்டு அதை எடுத்து இந்த குழந்தைய ஆயிடுச்சுன்னு மறுபடியும் அந்த குழந்தை இன்னொரு புத்தகம் எடுக்கிறது அதுவும் விஷ்ணு சாஸ்திரமா இருக்கு அவ சொன்ன முப்பத்தி ரெண்டாம் நம்பர் புத்தகமே விஷ்ணு சாஸ்திரம் லலிதா சாஸ்திரம் புஸ்தகம் விஷ்ணு மறுபடியும் ஒன்று விட்டால் மறுபடியும் அந்த குழந்தைய ஆயிடுச்சுன்னு மறுபடியும் அந்த குழந்தைய தூக்கின்னு அங்கேருந்து வராள் வந்து கொண்டு இது என் சகோதரனுடைய நாவாக்கு நீங்க முதல்ல பாஷ்யம் பண்ணோம்னு அம்பாள் மறைஞ்சிட்டாளா ஆச்சாரியாள்கிட்ட அதனாலதான் ஆச்சாரியா விஷ்ணு சாஸ்திரநாமத்தை முதல்ல எழுதினாளா அவள் லலிதா சாஸ்திரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணோம்னு ஆரம்பிச்சவாள் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணாள் அப்படி என்ன நாமா அதான் பராசரப்பட்டவர் சங்கர பகவத்பாதால் ரெண்டு பேருடைய பாஷ்யத்தையும் தழுவி அர்த்தம் எழுதியிருக்கேன் தமிழ்ல பதவுரையும் போட்டு தமிழ்லேயே பதத்தை போட்டு உரை போட்டு ஸ்லோகத்தை மட்டும் சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுலையும் எழுதிவிட்டு பதத்தை மட்டும் தமிழ்லேயே போட்டு அதுக்கு அர்த்தத்தையும் பதவுரையா போட்டு விசேஷமான இடங்கள்ல ரொம்ப அழகா சொல்றாள் பட்டர் பல இடங்கள்ல அந்த இடங்கள்லாம் போய் பார்த்தா மூன்று லோகத்துக்கும் பகவான் பழுத்த விரட்சமா இருக்காளாம் மரமா இருக்காளாம் நிறைய பழமுள்ள மரங்களா இருக்காளா மரமா இருக்காளா என்ன தான் புதுக்கோட்டையில ஒரு மரம் பழுத்திருந்தது ஏன்னா நாகப்பழம் கீரனூர் காக்காயெல்லாம் அங்க வந்து உட்காருமா காரக்குடியிலேருந்து காக்காயெல்லாம் அதுல வந்து உட்காருமா பட்சியெல்லாம் அதுக்கு வருமா இந்த நாகப்பழத்துக்காக இந்த ஊர்ல பழுத்திருக்கு முன்னாடி வரும் ஒரு ஊர்ல காரக்குடி மரம் பழுத்திருக்காது இங்க பழுத்திருக்கேன்னு இங்க இந்த மரத்துல வந்து உட்கார்ந்து திங்க வருமா அது மாதிரி மூணு லோகமும் பகவானே அழுத்த மரத்தை பட்சியில் வந்து அண்டுவது போல் மூணு லோகத்தில் உள்ள பிராணிகளும் அண்டி பழைக்கிறாளா புத்வோஸ்வஸ்தரு எல்லாம் ஒரு நாம தத்துவம் தத்துவ விவேகாத்மான் இருக்கு தத்துவம் இருக்கு பட்ட அர்த்தம் என்றால் எப்படி பால் தயிர் ஊரு இது எல்லாத்துக்குள்ளேயும் எண்ணெய் இருக்கோ அது மாதிரி எல்லாருடைய உள்ளேயும் இருக்கான் பகவான் தத்துவமா இருக்கான் நான் எப்படின்னா பால் தயிர் இது இதுக்குள்ள எப்படி வெண்ணெய் உள்ளூர் இருக்கோ அது மாதிரி பகவான் எல்லாருடைய உள்ளூரையும் அப்படி ஊழல் கிடக்க அர்த்தம் எழுதாள் நமக்கு என்னமோ தத்துவம்னா என்னமோ புரியுது ஒரு வழியா அப்படி போறல மகான்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது நன்னா அப்படி நம்ம ரத்தத்துல வந்து பதியுது மனசுல வந்து பதியுது ஜகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் சுவர்ணாமசஹசிரேண புருஷா சததோத்சிதா सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यम् भक्त्या पुरुषमव्ययम् ध्यायम् सुवन्नवस्यंश्च यजमानत्वमेव च अनादिनिधनम् विष्णु கண் கமர்ச்சந்தா கமர்ச்சந்தா பிராப்தியும் மாணவா சுபம் இருக்கு யார அர்ச்சிச்சால் மனுஷர்கள் சுபத்தை அடைவாள் பாபத்தை விலக்கி கொண்டு க்ஷேமத்தை அடைவாள் என்று ஒரு கேள்வி இருக்கு முதல் சொல்லிட்டால் எதை ஜபிச்சா ஜென்மசம்சார பந்தனாத்து மோட்சத்தை அடைவன் கேட்டாள் அதுக்கு ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாமசஹசிரேன புருஷ சததோத்சிதா அதுக்கு பதில் சொல்லிவிட்டாள் தமேவச்சார்ச்சயன் நித்தியம் பக்தியா புருஷமவ்யயம் பண்ணினால் க்ஷேமத்தடையவன் ஒரு கேள்வி இருக்கு கமர்ச்சந்தா பிராப்னுயும் மாணவா சுபம் நாலாவது கேள்வி இந்த நாலாவது கேள்விக்கு பதில் சொல்றாள் அதே பிரபு இந்த ஆயிரம் நாமாவிலாலே பிரதிபாதனம் பண்ணப்பட்ட நாமா இருக்கேன் அந்த நாமா யாருடைய நாமாவோ அந்த பிரபு அர்ச்சனை பண்ணினார் அர்ச்சனை எப்படி பண்ணணும் என்னமோ அர்ச்சனை ஆகணுமே பாயசத்தை நைவேத்தியம் பண்ணி குடிக்கணுமே பண்ணா போறாது பக்தியா புருஷம் அவ்வியம் பக்தியோட கூட அன்போட கூட பண்ணணும் அவன் அழிவு இல்லாதவன் ஆனா அந்த அர்ச்சனை எப்படி இருக்கணும்னா திரிகரணத்தினாலையும் இருக்கணுமா அவன் அவரோட அப்படியே துளசி போய் காலில் விழுந்தா போறாது சுவாமியினுடைய சரணத்துல அப்படியே அந்த சரணத்தை தியானம் பண்ணிக்கணுமா மனப்பூர்வமா ஸ்தூத்திரம் பண்ணணுமா நம நமஸ்காரம் பண்ணணுமா இப்படி மூணு விதமா இருக்கணுமா அர்ச்சனம் அவன் அர்ச்சனங்கிறது ஏகரூபம் இது துளசி அவன் காலில் கொட்டி போடுறது மட்டுமல்ல கேவிழ்ந்து பெறணும் மனதினால் நினைக்கணும் வாக்குனால சொல்லணும் திருக்கரணம் இது ஆச்சிக்கம் காய்கம் மானசம் இந்த மூன்றும் போய் சேரணும் தமேவச்சார்ச்சயன் நித்யம் பக்தியா பன்னெண்டு நாமா பகவன் நாமாவை அப்படியே தியானம் பண்ணிட்டு மனப்பூர்வமா அர்ச்சனை பண்ணா பூர்வம் கேசவாயமா நாராயணாமாவும் சாலக்கிராமத்தினுடைய சிலையில பன்னெண்டு துளசியை கணக்கா எடுத்து வச்சுக்கிண்டு கூட்டு விட்டு ஒரு பூம்பழத்தை நிறுத்தியம் பண்ணி அவரே தோலை முதற்கொண்டு சாப்பிட்டு விட்டோம் அவன் இன்னொருத்தர் கொடுக்குவாங்க இப்படி பண்ணுவான் ध्यायम् स्तुवम् ஒரு பதம் போட்டாள் இப்படி பண்றவன் இருக்கானே அவன் எஜமானன் என்னன்னா இந்த பலத்தை சரியா அவன் தான் போக்தா அனுபவிக்கிறவன் எஜமானன் எஜமானன் பணம் காசை வச்சுருக்கிறவன எஜமானன் சொல்றான் அவன் இல்ல எஜமானன் இப்படி பகவான உபாசிக்கிறவன் இருக்கானே அவன் தான் அந்த பலத்தை அனுபவிக்கிற பிரபு எஜமானஸ்தமேவனாதிதனம் விஷ்ணு சர்வலோகமகேஸ்வரம் லோகாத்தியம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காதிகோ ஸ்துவந்தா கம் ஒரு கேள்வி யார ஸ்தோத்திரம் பண்ணினார் க்ஷேமத்தை அடையலாம்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் மூணாவது கேள்வி அந்த மூணாவது கேள்விக்கு இப்ப பதில் சொல்றார் இதனால எவனுக்கு ஆவி இல்லையோ எவனுக்கு அந்தம் இல்லையோ எந்த பிரபு ஹரி நாராயணன் விஷ்ணு எங்கும் நிறைஞ்சிருக்கானோ லோகாத்தியம் சர்வ உலகத்துக்கும் எவன் அத்தியட்சனோ அவனை போய் ஸ்தோத்திரம் நித்தியம் பண்ணணுமா நித்தியம் வாக்கடஞ்சத்துக்கு ஒரு ஸ்லோகமாவது சாந்தாகாரம் புஜகிசேனம் பத்மநாபம் சுரேஷன் விஸ்வாகாரம் ககனசதிஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமிகாந்தம் கவலனேயம் யூகி தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயனம் சர்வலோகீகநாதம்னு அவன் நித்தியம் ஸ்தோத்திரம் பண்ணணுமா அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோகமகேஸ்வரம் लोकाध्यक्षम् स्तुवन् नित्यम् சர்வதுக்காதிகோ பவேதி சர்வலோக மகேஸ்வரனாக ஈஸ்வரன் மகேஸ்வரன் லோக மகேஸ்வரன் சர்வலோக மகேஸ்வரன் ஆயினும் பிரம்மாண்டத்துக்கும் ஈஸ்வரனாம் ஹரிநாராயணன் அப்படிப்பட்ட பிரபுத்தன் நித்தியம் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு ஒரு வர்த்தம் வச்சுட்டான்னா சர்வ துக்காதிகோ பவே சர்வ என்னன்னு விடுபட்டு சர்வதுக்கம் சர்வதுக்கம்னா என்னன்னா ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வீக மூணு விதமான துக்கம் எல்லாரையும் வந்து அடிச்சுக்கின்றது பொட்டுன்னு இடி விழுந்தது கட்டடத்தை கொண்டு பெரும் காத்தடிச்சு கீழே தள்ளி போடுறது புஷுக்குன்னு பாம்பு கடிச்சு போடுறது ஜலத்துல விழுந்துடுறான் எத்தனையோ ஆபத்துகள் வந்துடும் மனுஷன் எத்தையாவது ஒரு கேச கொடுத்துடுறான் இப்படி மூணு விதமான ஆத்தியாத்மிக ஆதிபூதிக ஆதி தெய்வீகம்னு தாபத்திரையும் இருக்கு இந்த மூன்று துக்கத்தையும் போக்குமா அவன் பகவான் நித்திய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரவனே சத்தியம் ஸ்தோத்திரம் பண்ணி பகவானை பத்தி ஸ்நானம் பண்ணு பண்ணுன்னு பெரியவாள்லாம் சொல்றாள் அதை காக்க மாட்டேங்கிறாங்க அவன் ஒரு துக்கம் கிட்ட வராதுடா க்ஷேமமா இருக்கலாம்னா ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் வழி சொல்லுங்கன்னு காக்கிறான் வரத்துக்கு முன்னாடியே ஜலம் வரத்துக்கு முன்னாடியே அணை வச்சிருந்து வச்சுட்டு ஜலத்தை நம்ம ஊர் வாய்க்கால வரும்படியா பண்ணிக்கோங்கிறான் அதை கேட்க மாட்டேங்கிறான் அப்புறம் ஜலம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் அணை ஆரம்பிச்சா இவன் போடுற மூட்டையெல்லாம் சமுத்திரத்துக்கு இழுத்துன்னு போடுறது மணல் மூட்டையை சர்வதுக்காதிகோ பவேத் பிரம்மண்யம் சர்வதர்மஜம் லோகானாம் கீர்த்திஹர்த்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வூதபரோத்பவம் பகவானே எந்த பிரபு ஸ்தோத்திரம் பண்ணம்னு சொன்னாலோ அந்த பிரபுனுடைய பெருமையை சொல்றாள் அவன் சாமான்யமானவன் இல்லை அதனாலதான் சர்வருக்கும் போகும் சொன்னேன் அவன் எப்படினால் பிரம்மண்யம் அவன் ஞானிகளையும் வேத வித்துக்களையும் தன் உயிராக வைத்து பாதுகாப்பவன் சர்வசம்மத்தியும் அறிஞ்சவன் அவன் கீர்த்திவர்தனம் தன்னை உபாசிக்கிற பக்தாளுக்கு நல்ல கீர்த்தி எங்க பார்த்தாலும் ஒரு பெருமையை கொடுக்கிறவன் அவனான் பிரபு கொடுத்து கீர்த்தி வரணுமே தவிர்த்து மனுஷன் கொடுத்து கீர்த்தி வருவது இல்லை அது வரவும் வராது லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் உலகம் முழுமையும் அவனிடத்துல போய் யாச்சிக்கணுமா அவன் நீ என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கேட்க வேண்டிய இடம் பகவானா லோகநாதன் மகத்பூதம் அவன் இல்லாத இடமே இல்லையாம் பகவான் இல்லாத இடமே இல்லையாம் சர்வபூத பகோத்பவம் சர்வபூதங்களுடைய உற்பத்திக்கு அவன் நான் காரணமாம் சர்வபூதானாம் பகோத்பவம் பவம்னா ஜென்மா அந்த ஜென்மா எங்கிருந்து உத்பவம் உண்டாருதோ அது பகவான் எல்லா பிராணிகளும் பகவானிடத்தேனா எதோவா இமானி பூத்தாரி ஜாயின்றே அவனிடத்திலே சர்வ பிரபஞ்சம் உண்டாயின்றிருக்கான் அப்படிப்பட்ட பிரபுவை நித்தியம் ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு ஸ்தோத்திரமாவது நித்தியம் பண்ணணும்னா பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய தெய்வம் அதுன்னு சொன்னாள் அவர் அஞ்சாவது ஒரு கழுவு கட்டுந்தார் தர்மபுத்திரர் உங்க மனதிற்குள்ள சர்வ தர்மங்களுக்குள்ள சிறந்த தர்மம் எதுன்னு இருக்கோ அதை சொல்லணும்னு கேட்டார் பீஷ்மர் சொல்றார் நம் மனதிற்குள்ள எல்லா தர்மங்களுக்கும் மேற்பட்ட தர்மம் ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கேன்னார் ஏஷமே சர்வதர்மானாம் हग्मोजिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षम् स्तवैरच्चेन्नरः सदा மனுஷன் நித்தியம் பகவான ஸ்தோத்திரங்கள்னால பூஜை பண்ணணும் நல்ல ஸ்தோத்திரங்களை நன்னா வாய விட்டு சொல்லணும் இதுதான் சர்வ தர்மங்களுக்குள் பரமோ தர்மஹா மணிமதா சர்வ தர்மங்களுக்குள் சிறந்த தர்மம் இது யாக யோகாதிகளுக்குள்ள சிறந்த தர்மம் இது இருக்காள் இப்படி ஒரு பாவனை ஒருத்தனுக்கு வருமோ அவன் பீஷ்மர் சொல்லிவிட்டார் தர்மபுத்தனும் கேட்டுவிட்டார் நாமும் பாரதலன்னு சொல்லிவிட்டோம் எத்தனை பேர் நித்தியம் சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காள் ஏஷமே சர்வர்மாணம் தர்மோதிகதமோ மத யத்பக்தியா புண்டரீகாட்சம் மரமுருகி பகவான் நித்தியம் ஸ்தோத்திரம் பண்ணணும் புண்டரீகேட்சணனே தவைரச்சேன் நரஸ்ரதா அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா பரமஞ்சோ மகத்தேஜ பரமஞ்சோ மகத்தப பரமஞ்சோ மகத்பிரம்ம பரமம் யராயணம் அது எல்லா தேஜஸுக்கும் மேற்பட்ட தேஜஸ் தத்திர சூரியோபாதன சந்திர தாரகம் விசுரித்து உபனிடத்து அப்படிப்பட்ட ஜோதிர்மயமான வஸ்து அந்த பரமாத்மா நாள் தபசர்வே வேதா என்று தபாம்சி தருவாணி செய்யத்வதந்தி சர்வ எல்லாம் எதை குறிச்சு தவம் பண்றாளோ அந்த தபஸ்தனுடைய உருவமா பகவான் பரமன்யோ மகத்தபா பரமம் மகத் பிரம்மா இது பரமமான மகத்தான பிரம்மமோ பரமம் எப்பராயணம் யோகிகளுக்கெல்லாம் கடைசி குருவாய் அடைய வேண்டிய வஸ்து எதுவோ அப்படிப்பட்ட வஸ்துவே நித்திய ஸ்தோத்திரம் பண்ணணும் அதுதான் என்னுடைய சர்வ தர்மங்களுக்குள் சிறந்த தர்மம்னு என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி நினைச்சதுக்கு என்ன காரணம்னா பவித்ராணாம் பவித்ரம் மங்களானாஞ்சமங்கலம் மங்களானம் மனதிற்குள்ள எது பெருசு நினைச்சிட்டு இருக்காளோ அதை போய் கடைசியில் சொல்லி முடிக்கிறாள் பவித்ராணாம் பவித்ரம் எப்படி இருக்கான் பவித்ராணாம் பவித்ரம் நாள் அவன் கங்காதி புண்ணிய நதியினாம் அப்படி பவித்ரம் நம்முடைய பாபங்களை போக்கும் கங்காதி புண்ணிய நதிகள் இருக்க அந்த புண்ணிய நதிகளை எல்லாம் பாவனமாக ஆக்குகிறவனாம் பகவான் நாள் என்னமா அவன் அப்படி பாவனம் ஆக்கிரமந்தாள் அதுக்காக சர்வ புராணங்கள்ல இருந்தும் சர்வ இதிகாசங்கள்ல இருந்தும் சர்வ உபபுராணங்கள்ல இருந்தும் ஆச்சாரியால் எல்லாத்துக்கும் கொட்டேஷன் கொடுக்கிறாள் அது பகவத்பாதா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவதரிச்ச பிரபு விஷ்ணு சாஸ்திராமதி வாஷ்யம் எழுதி அவன் என்னமா பவித்ரானாம் பவித்ரம்னு அவனை போய் பீஷ்மர் சொல்லிவிட்டார் அதுக்கு போய் காரணம் எத்தனை புராணங்கள்லேருந்து சொல்றாள் புராணங்களுக்கு அதனாலதான் சுதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் இருக்காள் பத்மபாதர் பிரபு ஆச்சாரியால் எப்படிப்பட்டவாள் தெரியுமாள் வேதே பிரம்மசமாக ததங்க நிச்சயே கர்கோபமஹா தத் கதா தாத்பர்யார்த்த விவேச்சனே குருசமாக தற்கர்ம சங்கீர்த்தனே ஆசிஜைனி நிரேவ சூத்திர வியாசேனைவ சமஹா சசங்கர குரு ஜஜீயதாம் மானசே பிரம்ம சமஹ வித்யாரண்யால் சொல்றார் என் பிரபு ஆச்சாரியால போய் வேதத்தை அவளை சொல்லி சொல்லி பார்த்தா சதுர்முக பிரம்மாவாட்டமா இருக்கான் ததங்க நிச்சயே கோபமாக சிக்ஷா வியாக்கரணம் சந்தோ நிருப்தம் ஜோதிஷம் ததானே ஜோதிஷம் முதலிய அங்கங்கள்ல போய் ஆச்சாரியால பத்து பார்த்தாக்க கர்காச்சாரியால போல இருக்காளாம் ததங்க நிச்சயே கர்கோபமஹாங்க விவேச்சனே குரு சமாக வேதார்த்தத்தை ஆச்சாரியர் சொல்லி காட்டா தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியாட்டமா தோன்றுதா தற்கர்ம சங்கீர்த்தனே ஆசிஜெய்மினிரேவ வேதத்தில் சுத்திக்கிற கர்மகாண்டங்களை எடுத்து அந்த கர்மாக்களை ஆச்சாரியால் சொல்லும் பொழுது பார்த்தா ஜெயினி சூத்திரம் எழுதினாரே பூர்வ மீமாசா சூத்திரம் அந்த ஜெய்மினி ஒன்று தோன்றுதான் ஆசி ஜெய்மினிரேவ சூத்திரநிச்சயத்தோபசம்வர்ணனே வியாசேனைவ சமஹா பிரம்மசூத்திரத்துக்கு வாட்சியம் பண்ற காலத்துல ஆச்சாரியர்களை பார்த்தா வியாசனே இப்படி ஆச்சாரிய ரூபேணும் வந்திருக்காளும் தோன்றுதான் சங்கர குரு ஜெஜீயதாம் மானசே அப்படிப்பட்ட எங்க பரமாச்சாரியால் என் மனதில் எப்போதும் தோணும்னு வித்யாரண்யால் போய் சர்வவேதங்களையும் கடைஞ்செடுத்து அர்த்தம் பண்ணின பிரபுன்னு விசாரிஞ்சார் சாமான்யமானவாள் இல்லை நாலு வேதத்தையும் கரைச்சு குடிச்சவாள் அந்த பிரபு கொண்டாடணும்னா ஆச்சாரியால எப்படி இருக்கணும் அப்படிப்பட்ட பிரபுவாம் பரமாச்சாரியாள் வேதே பிரம்மசமாக ததங்க நிச்சயே கோபமாக தத்கதா தாத்பர்யார்த்த விவேச்சனே குருசமாக தற்கர்ம சங்கீர்த்தனே ஆசிஜை நிரேவ சூத்திர நிச்சய அர்த்தோபசம் வர்ணனே வியாசேனைவ சமஹா சங்கர குரு ஜெஜீயதாம் மானசே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஆச்சாரியால் காஞ்சியில வந்து சிபி ராமசுவாமி எல்லாடி இல்லாடி எல்லாரும் வந்திருந்தாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பெரிய போட்டி அப்ப ஆச்சாரியாளுடைய சன்னிதியில பெரியவா உட்கார்ந்தே நான் ஆச்சாரியால பத்தி ஏதாவது சொல்லுவோம்னார் நான் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன் சொன்ன உடனே ஆச்சாரியால் சொன்னார் வித்யாரண்யாள் சொன்ன பெருமை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது சொன்னால் சபையில அனுகிரகம் பண்ணோம்னு என்ன வாழ்க்கை என்ன சபையில சொல்லி ஆச்சரியப்பட்டு உடனே புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லி பார்த்தாள் ஆச்சரிய அப்படியே நேர நிறுத்தி கொண்டு வச்சுக்கீழே இப்படிலாம் கொண்டாடி என்ன இன்னைக்கு அனுகிரகம் இருந்தாள் தெரியவாள் ஸ்லோகம் சொல்லும்போது அவர் சொன்ன சப்தம் ஞாபகம் வருது அப்படி ஆச்சாரியால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணினேன் பரமேஸ்வரன் அவளை போய் இப்படி போய் சொல்லியிருக்காள் வித்யாரண்யால் நாலு வேதத்துக்கும் பாஷ்யம் எழுதின பிரபு அத்தனை உசக்தியா போய் சொல்லியிருக்காள் அப்படிப்பட்ட மகான்கள்லாம் போய் பாஷ்யம் பண்ணணும்னா அது எப்படி இருக்கணும் இந்த பவித்ராணாம் பவித்திரம்ங்கிறதுக்கு ஆச்சாரியாள் எத்தனை புஸ்தகங்கள் எத்தனை புராணங்கள்ல இருந்து வச்சனங்கள் எடுத்து எழுதிவிட்டாள் ஆச்சரியமா இருக்கு அந்த வச்சனங்களை மட்டும் ஒருத்தன் தெரிஞ்சுதா போறோம் பண்ணிதான் போடலாம்னே பவித்ராணம் போகாம்ஷங்கிகா ദദാതിധ്യായതോ നിത്യം അപവർഗപ്രദോ ഹരി വചനങ്ങൾ എടുത്ത് എഴുതാൻ இது கருட புராணம் கருட புராணத்தில் இருக்கா இப்படி என்ன பகவானே யாரும் தியானம் பண்றாரோ அவன் ஏதாவது கண்ணுக்கு நன்னா இல்லாம இருந்தான்னா நித்தியம் சுவாமி தியானம் பண்ணட்டும் லட்சணம் ஆயிடுவான் ஆரோக்கியத்தை கொடுப்பனாம் எத்தனை வியாதிகள் இருந்தாலும் போக்கி விடுவனாம் பகவான் ஏராளமான பொருள்களை கொண்டு குவிப்பனாம் தாரித்யமே இருக்காதாம் என்னென்ன வேணும் என்ன வங்களா வேணுங்கிறானோ என்ன கட்டில் வேணுங்கிறானோ என்னென்ன சௌக்கியம் வேணுங்கிறானோ போக்கிய வஸ்துக்களை எல்லாம் கொண்டு சுவாமி ததாத்தினார் அதனே நேரம் கொண்டு ஆத்திர இறக்குவன்கிறார் சுவாமி உபாசிக்கிறதுக்கு கட்டிலும் கட்டிலும் படுக்கையும் கண்ணுக்கு லட்சணமா இருக்கிறது தலை வாரி விட்டுக்கிறது பிரயோஜனமோ நாள் ததாத்தி நித்தியம் அவன் சுவாமி நினைக்கிறானோ அவனுக்கு நித்தியம் சுவாமி கொடுத்துக்கிட்டு இருக்காளா ததாதி தியாயதோ நித்தியம் அபவர்க பிரதோஹரி இப்படி பகவான தியானம் பண்ண முடியா சந்தியாவந்தனத்துல முதற்கொண்டு நமக்கு சங்கரக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சுதா திருப்பதி ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் மகாபாரதத்துல இருக்கு அதை கொண்டு சந்தியாவந்தனத்துக்குள்ள ஊற விட்டுருக்காள் நிச்சயம் எப்படி ஒரு ஆவர்த்தி நல்லா சொல்ற போது தியானம் பண்ணி சொல்லப்படாதோ சந்தியாவந்தனம் பண்ற போது किञ्चमानः समस्तानाम् क्लेशानाम् हानिदो हि यः समुत्सृज्याखिलम् चिन्त्यम् सोऽच्युतः किन्न चिन्त्यते चिन्त्यमानः समस्तानाम् இன்னும் கருட புராணத்துல கருட புராணம் ஒரு புராணம் அது கருட புராணம்னா என்ன நினைச்சிட்டு இருப்பா இந்த வயசான கழிவுகள் இருள் கழவாள்லாம் ஆறாவது காலமான வாரத்துல வாசிக்கிற புராணம்னு நினைச்சிட்டு இருப்பா அப்படிதான் தோணுங்க அப்படி அர்த்தம் இல்லை எங்கேயா ஆறா காலமானவனுக்கு சந்தன கட்டை கொண்டு வச்சிருந்தா அதுக்காக சுவாமிக்கு சந்தனம் அரைக்கிற போதெல்லாம் அதை நினைச்சுக்கிறதா அது அர்த்தம் இல்லை அருள புராணம் பரம பரம மங்களமான புராணம் அது பரலோகத்துல நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய புராணம் இவாள்னா அதை படிக்க சொல்லுவாள்ல ஆனா அதிக ஆத்திர வயசான கழிவு காலமான பொழுது அப்படி படிச்ச அர்த்தங்கள்லாம் சொல்லுவாள் அது என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் சொல்லுவாள் அது அந்த தானங்கள்லாம் பண்ணணும்னு தோணும் இந்த பாட்டி காலமான போது இந்த பெரியவாள் படிச்சாளத்துல படிச்சா இருநூறு நூறு இந்த காப்பாளது அந்த புராணத்துக்கு அர்த்தங்கள்லாம் சொல்லி என்னென்ன தானங்கள் பண்ணா என்னென்ன பருத்தி போகணும் தானம் சொல்லியிருக்கு நம்ம பருத்தி மூக்கணும் தானம் சொல்லியிருக்கு பருத்தியை வாங்குவோம் ஆறா வாங்கணும் அதுக்கு விஷமான பாத்திரத்தை வச்சு அப்படி கொடுக்குறேன்னா வாத்தியாரே வாங்கி போடுறேங்கிறாரு பாத்திரத்தை இருக்கிறது கண்டு உடனே லோபம் தான் பிரலோபனம்ங்கிறது நல்ல விஷமான பாத்திரத்தை வச்சு நம்ம திருதானம் பண்ணினா நல்ல அக்னிஹூத்தி வாங்கி விடுவோம் இவங்க ஒரு முறை திலதானத்துக்குன்னு மூணே முக்கால்னா ஒரு பாத்திரம் ஒரு படி அதுல ஒன்னே முக்கால்லாம் பணத்தை போட்டா உத்தரவு வாங்க மாட்டார்னு அப்புறம் அவரே தான் வாங்கிக்கலாம் பண்றவனே தானம் பண்றவனே தான் வாங்கிக்கலாம் என்ன இருவாள்னு இருந்தா செலுத்தூர்ல ஐயோ தண்டத்தை எடுத்த இது ஆறு வாங்கிக்கிறேன் உத்தரவு மாட்டேன்னா மூணு பவுன் இருந்தவா மூக்க வாங்கினேன்னா அர்த்தமும் இல்லையோ அப்படி உள்ள போய் குடையிருந்தேன் குடையுது சமஸ்தானம் क्लेशानाम् हानिदो हरिः हानिदो ह्यः समुत्सृज्याखिलाम् चिन्त्यम् சோச்சுதः கிண்ண சிந்ததே எந்த பிரபுவே ஹரிநாராயணனே ஹிருதயத்துல நினைச்ச சர்வ கிளேசங்களையும் சர்வ கவலையும் பூச்சி போடணும் அப்படிப்பட்ட பிரபுவை நினைக்காம எனக்குடா வீண் கவலை எல்லாம் பட்டு இருக்கேன்னு கேட்டாள் பகவானே கருடனை பார்த்து கேட்டாள் अतिपातकयुक्तो वा ध्यायन्निषमच्युतम् भूयस्तपस्वी भवति பங்கிபாவன பாவன பாவன லிங்கபுராணம் தத்தாத்திரேயர் சொன்னார் எனக்கு இருபத்தஞ்சாவது குரு சரீரம் தான் என்னந்தாள் இருபத்தி நாலு குரு எனக்கு கிட்டின ஒரு குருவா இருந்து பக்கத்துல இருந்து நிமிஷம் நிமிஷம் நிமிஷே நிமிஷே உபதேசம் பண்ற குரு தேகோ குரு மம விவேக விரக்தி ஹேது எனக்கு வைராக்கியத்தை கொடுத்துருக்கிற குரு சரீரம் நாள் என்ன நாள் அதுக்கு ஏதோ விசேஷ ஏதோ கிடைச்சுட்டான் இருக்கு ஆனாலும் அது பண்றதை பண்ணிட்டு இருக்குன்னாள் பெரியவாளுக்கு மகன் இருந்திருக்குன்னாள் அத்தனை சிரமத்திலேயே அவள் இன்னைக்கு வந்து உட்காரணும்னு உட்காந்துருக்காள் அவளுக்கு இப்ப கேட்டு சிரவணம் பண்ணி ஒன்றும் ஆக வேண்டியதே இல்லை எதிர் ஆச்சரத்து சிரேஷ்ட தத்ததேவ பிரமாணம் கொடுத்தே லோகஸ்ததுனு வர்த்ததே புருவன் நானும் வந்து வர்த்தையை வச்ச கர்மிணிங்கிறாள் சுவாமி என்னால் நான் பண்றேன்னு ரொம்ப பேர் பண்ணுவாடா அர்ஜுனா அதுக்காக நான் பண்றேன் இனிமே எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை எனக்கு விட வேண்டியது ஒண்ணும் இல்லை எல்லாம் ஆயிடுச்சுன்னு விட்டாள் சுவாமி அப்படிப்பட்ட யுத்திகள் கொண்டு சிரவணம் என்னத்துக்கு பண்றாள்னா உலகத்துக்கு சிரவணம் ரட்சகம்னு தெரியணும் அதுக்காக பண்றாள் அப்படி போய் இருக்கு சாஸ்திரம் அதனாலதான் நம்ம தேசத்துல இன்னும் சிரவணம் பண்றதும் தியானம் பண்றதும் அதை மரணம் பண்றதும் நாமசங்கீர்த்தனம் பண்றதும் பெரியவாள்லாம் போதேந்திராதிகள் பண்ணா போதேந்திராதிகள் பண்ணான்னு பண்ணிட்டு இருக்கோம் இப்படி ஆண்கள்லாம் பண்றாள் பண்றாள் நாம் போய் பண்றோம் அவள்லாம் பண்றது என்னன்னா தோப்பிக்கரணம் போட்டு காட்டுவோம் குழந்தைக்கு தோப்பிக்கரணம் போடுறான் என்னவாடா நீ வந்து என் சாவி எடுத்து என் கட்டு அடிப்பார் எனக்கு தோப்பிக்கரணம் தெரியாத பாம்பன் நீ போட்டு காட்டுவோம் இவரு எட்டு தடவை போட்டு காட்டுவாங்க அவர் ஒன்றும் தப்பு பண்ணல இந்த பயலுக்கு தெரியறதுக்காக அவர் போட்டு காட்டுறார் அது மாதிரி நமக்கு சிரவணம் பண்ணணும் தெரியறதுக்காக பெரியவா வந்து உட்காந்துருக்காரு இத்தனை சிரமத்திலையும் அதிபாதகயுக்தோ மகாபாதகங்கள் பண்ணிருக்கான் பஞ்ச மகாபாதகங்களை கணக்கில்லாம ஜென்ம ஜென்மாந்தரங்களை பண்ணிருக்கான் அப்படிப்பட்டவன் அச்சுதனான நாராயணன் ஹிருதயத்துல பார்த்துதானே நிமிஷம் அச்சுதம் அவன அப்புறம் அபிபாதகம் சொல்லி சொல்லாதீமே அவனுக்கு மேற்பட்ட தபஸ்வி உலகத்தில் இல்லைன்னு ஆயிடுவான் பங்கி பாவன பாவன அவன் சாப்பிடுற பந்தியில நாம் இல போட்டு சாப்பிட்டோமையான நம்மகிட்ட பாபம் இருந்தா கூட கூடுமாம் ஒரு நிமிஷம் தியாயன் நிமிஷம் அச்சுதம் ஒரு நிமிஷம் பகவான தியானம் பண்ணின மகாபாகவதனுடைய பங்கியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டா பங்கி பாவன பாவன பண்ணி விடுவாளா लिङ्गपुराणे आलोड्य सर्वशास्त्राणि विचार्य च पुनः पुनः इदमेकम् सुनिष्पन्नम् ध्येयो नारायणः सदा லிங்க புராணமா லிங்க புராணத்துல என்ன சொல்றானா சர்வசாஸ்திரங்களையும் தேடி தேடி தேடி தேடி கடைஞ்செடுத்து பார்த்தேன் அதுக்குள்ள கடைச்ச வண்ணம் எது தெரியுமா இருந்தாள் விசாரியத்தை புனப்புனா சர்வசாஸ்திரங்களையும் திரும்ப திரும்ப படிச்சு பார்த்து அதனா மகான்களை வச்சு ஆலோசனை பண்ணி சர்ச்சை பண்ணி பார்த்ததுல ஒண்ணுதான் கிடைச்சது வெள்ளையாட்டமா நாள் என்ன நாள் அபேகம் சுனிஷ்பன்னம் ஹரிநாராயணனை எப்போதும் தியானம் பண்ணணும்ங்கிறது கிடைச்சது இந்த புராணத்துல இப்படி சொல்றாளா பகவான ரொம்ப தியானம் பண்ணுங்கிறாளா அந்த தியானங்கள்லாம் சித்திக்கிறதுக்காக தான் இந்த பாரதங்கள்லாம் கேட்கறது தேயோ இதுவே புருஷார்த்தம் இல்லை மகாபாரதாதிகள்லாம் கேட்டு அப்படியே ஒரு நிமிஷமாவது பகவான நித்தியம் தியானம் பண்றதுக்காக தான் இந்த சிரவணம் இந்த படனம் நடனம் எல்லாம் இத்தனை பாடும் அதுக்கு தான் ஜேயோ அன்னதானம் அன்னதானங்களா நேற்றுக்கு எல்லாம் பண்ணி வேணான சமையல் நல்லா சமைச்சா சமைச்சான்னு எல்லாரும் சாப்பிட்டாலே எல்லாரும் சாப்பிட்டமா மாறுவா அதெல்லாம் என்ன தெரியுமோ எல்லாம் கடைசியில தியேயோ நாராயண சதா பகவான தியானம் பண்றதுக்காகத்தான் சாதனம் அது தியேயோ நாராயண சதா கல்யாணத்துல மாலை போடுறது ஊஞ்சல் ஆடுறது இலங்கடுறது உத்து குத்துற சண்டை போட்டுறது பந்தாடுறது இதெல்லாம் என்னத்துக்கு தம்பதிகள் பிரேமையா இருப்பதற்கா அதனால வந்து முடியறதை தவிர்த்து ஒண்ணு பொண்ணு வந்து சூட்டு கொடுத்துக்கிட்டு நாராயண சதா கிருஷ்ண புராணே யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்தியுகத்துல தியானம் பண்ணினா தான் அடைய முடியும் திரேதா யுகத்துல யஜ்யம் பண்ணினா தான் க்ஷேமத்தை அடைய முடியும் துவாபர யுகத்துல மங்களமான விக்கிரகத்தை வச்சு நிறைய துளசியும் புஷ்பத்தையும் வச்சு நித்தியம் லட்சார்த்தனம் பண்ணா தான் கரையேற முடியும் இப்படி கிருதயுகத்துல தியானமும் திரேதா யுகத்துல விடவிடாத யஜ்யமும் துவாபர யுகத்துல அகோராத்திரம் அர்ச்சனமும் பண்ணினா எந்த புண்ணியமோ அந்த புண்ணியம் அளவும் சங்கீர்த்திய கேசவம் டாக்டர் ரகுநாதியர் போட்ட ஜானகி காந்த ஸ்மரணத்துக்கு ஜே ஜெயராமா சொன்னா அத்தனை புண்ணியம் கிடைச்சு விடுவார் கலவு சங்கீர்த்திய கேசவம் ஹரேர்நாமி எத்தனை போய் சொல்றாளாம் ஹரேர் நாரதம் சொல்றாளாம் ஹரேர் நாமைவ சொல்லணும் காலகாலம் கூட அப்படி சொல்லணும் அப்படி சொல்ல சொல்ல சொல்ல அப்படியே கண்ணுல ஜலம் வரும் நேத்திரை ஜலம் காத்திரம் வருஷாம் குச்சரிடும் கதையும் உருகும் பாக பாகவதால கண்ட உடனே அப்படியே போய் கீழே விழுவான் அவன் அப்படி மரம் நட்டி கேட்கிறா போல உருவாயிடும் ஆயிடும் அது மாதிரியாக ஆயிடும் அந்த அப்படி சித்தத்தை கொண்டு போய் அந்த அந்த பழக்கத்திலேயே விட்டுட்டாங்க ஹரேர்நாமைவ நாமைவ ஜீவனம் ஆஸ்தேவகதிரன்யதா கந்தே சர்வதா சர்வகாரியேஷு நாஸ்தி தேஷாமமங்கலம் ஏஷாம் ஹிருதிஷ்டோ பகவானே மங்களாயதனம் ஹரிஹி எந்த கவித்தை ஆரம்பிக்கட்டும் எந்த காலமா இருக்கட்டும் அவனுக்கு அமங்கலமே கிடையாதுன்னாள் யாருக்குன்னாள் யாருடைய ஹிருதயத்தில் ஹரிநாராயணன் இருக்கானோ அவருக்கு நாளாம் சிவபுராணத்துல ஸ்காந்தத்துல ஸ்காந்தத்துல போய் இப்படி சொல்றதுன்னா இங்கேயாவது சொல்லுவா ஒரு வியாபாரி பெரிய வியாபாரி வண்டி வச்சு வெள்ளு குள்ளு உப்பு புளி எல்லாம் வியாபாரம் பண்றது மூட்டை மூட்டையா அவரை போய் பெரிய கல்யாணத்துக்கு ஒரு பதினாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வேணும்னு கேட்டான் என் கடை சரக்கு நல்லா இருக்காது கல்யாணத்துக்கு அடுத்த கடையில வாங்கிக்கோன்னு சொல்லுவா பணத்தை நீட்டி கேட்கறான் பணத்தை நாளினி கொடுக்குறேன்னு சந்தேகப்பட்டுண்டாவது சொல்லலாம் பணம் ஏதோ கொண்டு வந்துட்டேன் பதினாயிரம் ரூபாய் பணம் நீங்க எடுத்து குடும்பம் சாமானே என்ன அடுத்த கடையில கேளுன்னு சொல்லுவா அப்படி சிவபுராணத்துல போய் சாட்சாத் ஹரிநாராயணன ஹிருதயத்துல பாக்குறவாளுக்கு சர்வதா சர்வகாரியேஷும் அஸ்தி தேகம் அமங்கலம் பீஷ்மர் சொல்லியிருக்கார் மகாபாரதத்திலையும் இங்க பீஷ்மர் சொல்லியிருக்கார் பாரதத்திலையும் சொல்றத காரணம் ஸ்காந்தத்துல சொல்லியிருக்கிறது தான் பெருமையா அதுக்காக ஆச்சாரியால் ஸ்காந்தம் எழுதிவிட்டாளே சர்வதா சர்வகாரியேஷு नास्ति तेषाममङ्गलम् येषाम् हृदिष्ठो भगवान् मङ्गलायतनम् हरिः गरुडे गङ्गास्नानसहस्रेषु पुष्करस्नानकोटिषु यत्पापम् विलयम् याति स्मृते नश्यति तत्त्वधरौ கங்காஸ்நான சகசிரேஷு கங்கையில போய் ஆயிரம் ஸ்நானம் பண்ணினான் உத்தான் ஆயிரக்கணக்கான ஸ்நானம் வருஷக்கணக்கா வசிச்சு புஷ்கரஸ்தான கோட்டிஷு புஷ்கரம் து சுதுஷ்கரம்னாலே அந்த புஷ்கரத்துல போய் கோட்டி ஸ்நானம் பண்ணணும் மொத்தம் சங்கல்பம் இதுல போய் முப்பத்தாறு ஸ்நானம் பண்ற மருந்து செய்துல கோட்டி ஸ்நானம் புஷ்கரத்துல போய் ஒத்தம் பண்ணினான் அப்படி ஸ்நானம் பண்ணினா எந்த பாபம் போடுதோ ஆயிரம் கங்கா ஸ்நானத்தினாலே கோடி புஷ்கர ஸ்நானத்தினால எந்த பாபம் லயத்தை அடையுதோ நாராயணனே ஹயத்துல நினைச்ச மாத்திரத்துல அத்தனை கங்கா ஸ்நான சாஸ்திரத்தால போற பாபம் கோட்டி புஷ்கர ஸ்நானத்தினால போற பாபம் போகுதுதான் பகவான் உள்ள நினைச்ச உடனே ஸ்மிருத்தேனி தரோ तपःकर्मात्मकादिवै यानि तेषामशेषाणाम् கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் பவித்ராணாம் பவித்ரம் இருக்கு ஒரு பதம் பீஷ்ம சொல்லிவிட்டார் அதுக்காக இத்தனை வச்சனங்கள் எடுத்து எழுதுறாள்னு ஆச்சாரியாள் பாவனமான கங்காதி புண்ணிய தீர்த்தங்களுக்குள்ள இது பாவனம்னு என்னமா சொல்வது என்றால் இத்தனை சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு இல்லாம பீஷ்மருடைய வாக்குல சாஸ்திரார்த்தத்தை தவிர்த்து வேறு இன்னொன்னு வராதுங்கிறதுக்காக இத்தனை போய் சொல்றாள் ஐயோ போத போகணும்னு சொல்லல ஆச்சரியாள் விஷ்ணுடைய வாக்குல அது மாதிரி சொல்லு வராதுங்கிறதுக்காக சொல்றாள் பிராய்ச்சித்த கர்மாக்கள் பல கர்மாக்கள் சொல்லியிருக்கு ஏதாவது பண்ண கர்மாவில தப்பு வந்தா வைகல்யம் வந்தா அதை போக்குறதுக்காக சொல்லியிருக்கு அந்த பிராய்ச்சித்த கர்மாவில வைகல்யம் வந்துட்டா என்ன அதுக்கு பிராயஷ்டித்தம் நாள் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் கிருஷ்ணஸ்மரணம் தானா கிருஷ்ண கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணானு கிருஷ்ணநாமா தானா அத்தனை சக்தி பகவன் நாமா அதனாலதான் ஸ்ரீதர் சொன்னாள் யாரு அர்த்தவாதம்னு பகவன் நாமாவில் நினைக்கிறாளோ அவன் பிரம்மஹத்தி பண்ண பாப்பின்ட்டாள் அப்படித்தான் சொல்லுவான்னு இப்ப நினைச்சிட்டு போனான் கடைசியில எல்லாத்தையும் கேட்டுவிட்டு ஆ மணி கேட்டுவிட்டு போற போது என்ன சொல்லுவோம்னா வியாசருக்கு பீஷ்மருக்கு சங்கரருக்கு எனக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் போடுவானே அப்படித்தான் அவா சொல்லுவா அதுக்காக வந்து கிருஷ்ணானா போடுமா பாவம் நீ பிரிந்தே போனா மாத்துக்கணும் அவன் ரொம்ப மகாபாத்திக்கு விட்டா ஸ்ரீதரர் அஜாமில உபாக்கியானத்துல அதனாலதான் அஜாமில உபாக்கியானம் சொல்ற போது ஆசீனோ ஹரி மர்ச்சையன்னு மலை பருவத்தில அகஸ்தியர் சுவாமி பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் மங்கள விக்கிரகத்தை சொர்ண விக்கிரகத்தை அப்ப ரெண்டு காலையும் தொட்டுக்கிண்டு சத்தியமா சொல்றேன் அஜானோட பாக்கியம் நாளா அவன் பாதோ ஹஸ்தேன ஸ்பிருஷ ஹஸ்தாபியான் ஸ்பிருஷன் எழுதினார் ஸ்ரீதரர் பகவானுடைய ரெண்டு சரணங்களையும் கையினால குடிச்சுக்கிட்டு சொல்றேன் பிரமாணமா சொல்றேன் பகவன் நாமா பாபத்தை பூக்கும் நம்பு நாளா அத்தனை சித்தியம் பகவன் நாமா அவனா மகான்கள்லாம் சன்னியாசிலாம் காக்க வருவாளா பகவத்குணம் காக்க வருவாளா நாமாவை சொல்ல வருவாளா சினிமாவுக்கு போறாளா போலியே நீ வந்து உட்காராளே தேமுகராயிட்டா நாளைக்கு மகாபிரஸ்தானம் விதுவனுடைய மோட்சம் ரொம்ப சக்தியான மோட்சம் வியாசர் வந்து இந்த துக்கப்பட்ட ஸ்திரீகள் எல்லாரையும் கூப்பிட்டு யாராரு மறிச்சவர்களை பார்க்கணும் நினைக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு இன்னைக்கு ராத்திரி கங்கையில தரிசனம் பண்ணி வைக்கிறேங்கிறாள் அத்தனை ராஜாக்களும் துரியோதாரிகள் எல்லாரும் திவ்ய ரசத்துல திவ்ய ரூபத்தோடு வராள் அத்தனை ஸ்திரீகளும் தங்கள் பர்த்தாக்களை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாள் அன்னைக்கு ராத்திரி மூக்க சிவந்திருக்காள் வழிய காலம் மறுபடியும் வியாசர் கூப்பிட்டு கேட்கிறாள் ஆறாறு அவளோட கூட புண்ணியலோகத்துக்கு போறேன் மறுபடியும் இங்கேயே இருக்கேன்னு கேட்டா எல்லாரும் அவளோடய போறேன்ட்டா எல்லாரும் திவ்ய விமானத்துல கங்கைக்குள்ளேயே இறங்கி பர்த்தாத்தோடு சேர போறாள் நீ யுத்தத்துல மறிச்ச உத்தியாவது விதவைகளா போய் பர்த்தா விட்டு பிரிஞ்ச துக்கத்தை அனுபவிக்கல மகாபிரஸ்தானம் திருதராஷ்டிரன் காந்தாரி குந்தி பரவிட்டு போனது விதுரர் மோட்சத்தை அடையிறது விதுரருக்கு அடையாளம் ஒரு அடையாளமே கண்டுபிடிக்க முடியல காட்டு கூடி போட்டாள் அங்க போய் பார்த்தா அப்படியே ஒரு மரத்துல சாஞ்சிட்டு இருக்காள் தமிழ்புத்தர் போய் கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு ஏன்னு கேட்கல ஏன்னு கேட்கலையேன்னு தொட்டு பார்க்கிறார் மூச்சு இல்லை அவன் விதேக கைவல்யம் இருக்கு அந்த நிர்யாணங்கள்லாம் சொல்லி பாண்டவாள் சொர்க்காரோகணம் பண்ணும் சொர்க்காரோகணத்துக்கு தனிப்பருவா தெக்க திரும்புவதில்லை என்று வடக்க நோக்கி புறப்பட்டு பாண்டவர்கள் போவதும் ஒரு நாயை முன்பு அவர்களுக்கு முன்னாடி போவதும் இந்திரன் விமானத்தில் வந்து தர்மபுத்தரை அழைக்கும் பெரிய மகா புண்ணிய சரித்திரம் நாளை தினம் நாளன்னை தினம் மகத்தான தர்மபுத்திர சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் வேதங்கள் எல்லாம் ராஜாக்களுக்கு எந்த சாம்ராஜ்யாபிஷேகம் இருக்கோ அந்த அபிஷேகம் சுவாமி கோபாலனே திவ்ய பாஞ்சஜன்யத்திலே ஸ்ரீஸ்பதியே அபிஷேகம் பண்ணி வச்சு பரமானுகிரகம் பண்ற புண்ணியச்சரித்திரம் புதன்கிழமை இன்றைய தினம் கோபிகா ஜீவனஸ்மரணம் பார்வதீபதே ஜானகீகாந்தஸ்மரணம் ஸ்ரீ சத்குரு जानकीकान्तस्मरणम् श्रीसद्गुरुस्वामिनः नारायणम् नमस्कृत्य नरम् चैवनरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरये यम् ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुजः सूर्यम् श्रीवेष्टवैः एकदैशाङ्गपदक्रमो मनुषदैः कायम् इयम् सामदाः पश्यन्ति यम् योगिनः यस्यान्तम् न विदुःसुभासुरगणाः देवाय तस्मै नमः नमो Hallelujah. வருஷம் துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் செய்து நூற்றி இருபத்தி அஞ்சு வருஷம் பூலோகத்தில் வசித்து சரச்சதம் விஜயாய பஞ்சவிம்சாதிகம் பிரபு என்று நூற்றி இருபத்தி அஞ்சு வருஷம் பூலோகத்தில் வசித்தாளா அப்படி வசித்த காலத்தில் தர்மத்தையும் தார்மிகர்களையும் சம்ஸ்தாபனம் செய்து துஷ்டர்களையெல்லாம் நிகிரகம் பண்ணி அதர்மத்தையும் போக்கி அனுகிரகிச்ச வேகம் தான் இன்னும் தர்மம் அப்படி வித்தியாயின்னு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு ஈஸ்வரன் இருக்கான் தெய்வம் இருக்கு உபாசிக்கணும் அதனுடைய அனுகிரகம் தான் வேண்டும்னு நாடி அதனால்தான் நம்முடைய மனோபீஷ்டம் பூர்த்தியாகுங்கிற எண்ணத்துக்கு வந்திருக்காள் அது பகவான் இந்த கலியுகம் ஆரம்பிக்கும் தினத்தன்று வைகுண்டம் போனால் அது பதிந்தம் சுவாமி இருந்ததுதான் அதற்கு காரணம் அது மாதிரியான எண்ணத்துக்கு காரணம் அப்படிப்பட்ட பகவானுடைய மகா பாவனமான ஒரு புண்ணிய சரித்திரம் தான் ஸ்ரீ மகாபாரதம் ஐந்தாவது வேதம் சர்வ பாபகரம் பரம மங்களப்பிரதம் சிவம் புண்ணியம் பவித்ரம் அத சிவன் சார்னே சர்வபாகியத்தையும் மகாபாரத சிரவணத்தினால் அடையலாம் என்று வியாசம் சொன்னது போல் பல மகர்ஷிகளும் இது மகாபிராயஷ்டித்தமாக பாரத சிரவணத்தை போய் விதிச்சிருக்காள் எத்தனையோ பாபங்கள்லாம் பொண்ணு இருப்பதெல்லாம் விலகுமா இந்த பாரத சிரவணத்தினால் இந்த புண்ணியமான சரித்திரத்தை வியாசர் எழுதி வியாசர் சொல்லி மகாகணபதி மேரூர் எழுதி தன் தந்தத்தினாலே அந்த வைசம்பாயினாச்சாரியால் அத்தியனம் பண்ணி குருவிடத்துல ஜனமேஜயனுக்கு பிரம்மஹத்தி முதலிய பாபங்களால் மகாரோகம் வர அந்த ரோகத்தை நிவர்த்தி பண்ணிப்பதற்காக பாரத சிரவணம் பண்ணினாலாம் விஜயவத்தாள் சாங்கோபாங்கமா எப்படி சொல்லியிருக்கோ அது மாதிரி எல்லாம் ஸ்வர்ண சிம்மம் தானம் பண்ணி கோதானம் பண்ணி அன்னதானம் பண்ணி என்ன தானங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காளோ அது மாதிரி எல்லாம் பண்ணி வஸ்திர செய்து இப்படி அந்த விதிவத்தாயி ராஜா சிரவணம் பண்ணி க்ஷேமத்தடைஞ்சாள் மகாராஜா க்ஷேமத்தடைஞ்சான்னு அதுல இருந்து எல்லாரும் பாரதம் சிரவணம் பண்றாள் அதுல இருந்து சூத்திரதான் அப்ராமணன் அவர் தான் சொன்னார் வைசம்பாய் என்று சொன்ன பிறகு இந்த பூலோகத்தில் சூத்திரக்கு பிறகு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காள் அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரத்துல நேற்று விஷ்ணு சாஸ்திரநாமம் ஆனுஷாசன பருவாவிலே மங்களானாஞ்ச மங்களம் என்ற பதத்திற்கு அகரியாள் பல புராணங்கள்ல இருந்தும் பல இதிகாசங்கள்ல இருந்தும் பல ஸ்மிருதிகள்ல இருந்தும் வச்சனங்கள் எடுத்து கொடுக்குறாள் மங்களானாஞ்ச மங்களம் பவித்ராணாம் பவித்ரம் யா என்ற பதத்திற்காக கங்காதி புண்ணிய தீர்த்தங்களுக்குள்ளே அதுகளையும் பவித்திரம் பண்ணக்கூடியதான் பகவான் பகவான் அவ அதைகளையும் பாவனமா ஆக்கிறவனா கங்க முதலீவுகள் பவித்திரம் பவித்ராணாம் பவித்திரம் அவைகளையும் பரிசுத்தி பண்ணி வைக்கக்கூடியவன் பகவான் நாள் என்ன அத்தனை பெருமை பகவானுக்கு நாள் கங்கா ஸ்நான சகசிரேஷு உட்கரஸ்நான கோடிஷு எப்பாபம் விலயம் யாத்தி நாராயணனே ஹதயத்துல ஒருத்தன் நினைச்சானேயான ஆயிரம் கங்காஸ்தானம் பண்ணின புண்ணியத்தினால் எந்த பாபம் விலகுமோ புஷ்கரம் என்ற மகா புண்ணியக்ஷேத்திரம் அஜ்மீருக்கு பக்கத்துல இருக்க அதுல போய் கோட்டி ஸ்நானம் சங்கல்பம் பண்ணிக்கிண்டு விதிவத்தா கிருஷ்ணாச்சரணம் பண்ணி சாத்புண்ணியம் கொடுத்து அப்படி இல்லாம பண்ணா எந்த புண்ணியமோ அந்த புண்ணியம் ஒரு நிமிஷம் பகவான ஹிருதயத்துல நினைச்ச மாத்திரத்துல அந்த ஆயிரம் கங்கா ஸ்தானத்தினாலும் கோடி புஷ்கர ஸ்தானத்தினாலும் போகும் பாபம் சுவாமி உள்ள நினைச்சதே போடுதா கங்கா ஸ்நான சகசிரேஷு ஸ்நான கோடிஷு எப்பாபம் விலயம் யாதி ஸ்மிருதே நஷ்யதி போய் நினைச்சுட்டா அப்படியே சுவிட்சை தட்டுவது போல லட்சம் லைட்டு ஒரு பெரிய பங்களாவில் போட்டிருக்கார் அந்த மைன் சுவிட்சை அப்படி தட்டி விட்டுட்டா எல்லாம் எரியுது அது மாதிரி எல்லா பாப்பமும் போயிடலாம் சித்த பகவானை உள்ள ஸ்மரிச்சுக்கிட்டா இப்படி போய் கருட புராணம் பரலோகத்தை பத்தி சொல்ற புராணம் அதுல சொல்லியிருக்கான் அதை எடுத்து ஆச்சாரியால் சாஸ்திரம் வாட்சியத்தில் எழுதுறாள் பட்டர் சங்கரர் மத்வாச்சாரியால் முதலிய மகான்கள்லாம் இந்த சாஸ்திராமத்துக்கு எத்தனை பெருமை கொடுத்துருக்காள்னு சொல்லி முடியல அந்நாதிருஷமான மகிமை கொடுத்துருக்காள் அதனாலதான் நம்ம பெரியவாள்னா சாஸ்திராமத்தை ராம பாராயணம் பண்ணிட்டு இருந்தாள் ரொம்ப நாள் இருந்தால் பாராயணம் பண்ணிட்டு जानकीकान्तस्मरणम् गोपिकाजीवनस्मरणम् वसुन्धारसत्पसन्दष्ट नष्टचेष्टैकभेषजम् कृष्णेति वैष्णवम् मन्त्रम् நவம் மந்திரம் ஸ்ருத்வா முக்தோ भवेन्नरः பவேன்னரः कृष्णेति वैष्णवम् मन्त्रम् श्रुत्वा முக்தோ भवेन्नरः மகாபாதகியான மனுஷன் ரொம்ப பாபங்கள்லாம் பண்ணினான் பத்னி புத்திராதிகள் வீடு வாசல் பணங்காசி இதுக்காக எதை வேணுமோ அதை பண்றதுன்னு பண்ணினான் சம்சார சர்ப்பசந்தஷ்ட நஷ்டச்சேஷ்டைகபேஷஜம் இந்த சம்சாரத்துல ஈடுபட்டு பத்னி புத்திராதிகளிடத்துல வச்ச வாத்சல்யத்தினாலே சித்தம் ரொம்ப கீழே போனவன்கிறாள் அவன் பாகம் கொடுக்காம இருக்கிறதுக்காக விஷம் கொடுக்கறது அவனை கொண்டுட்டா அனந்தர வார்த்தா தான் அவன் அவனை கொண்டு போடுறது இப்படி எல்லாம் பண்ணின பாபிகளுக்கு எல்லாம் பெரிய மருந்து நாள் பகவன் நாம அதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்லி உடனே மருந்து சாப்பிட சொல்லல கடையில தவிழ் கட்டி மருந்து வித்தா அதுக்காக தவளை குட்டிங்க போய் மருந்து வாங்கணும் கடையில தொழிற்கடி மருந்து வச்சுட்டு இருந்தான்னா நீ தொழில் கொட்டிக்கிறதுக்காக வியாபாரம் பண்றேன்னு அவனை சொல்றதில்லை அப்படி ஒருத்தன் சொன்னான்னா அவன் கேட்கவன் அது மாதிரி இது மாதிரி ஏதாவது தப்புக்கள் பண்ணியிருந்தா அவனுக்கு இது வைஷ்ணவமான மந்திரமான கிருஷ்ணா என்ற கிருஷ்ணே வைஷ்ணவம் மந்திரம் நரசாமான்யம் நாள் ஒரு பெரிய அக்னிஹோத்ரி ஒரு பெரிய சன்னியாசி கிருஷ்ணாங்கிற சப்தத்தை கேட்டு மோட்சத்தடையவன் இவர் சொல்ல வேண்டாமே அவன் இவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பேங்க்ல நிறைய பணம் போட்டுருக்கிறவனுக்கு செக்ரட்டரி எப்போ செக் எழுதி கொடுத்தாலும் பணம் கொடுக்குறாருன்னு சொல்றதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது போட கொடுக்காம அவன் சூட்டு கொடுத்துருவோம் பேங்க நிறுத்தி விடுவான் பணம் கொடுக்கணும் நீ கொடுக்காம தானே நீ உத்தியோகத்தை விட்டு வெளியில் போட முடியாயிடும் அவன் பகவான் வந்து சன்னியாசிக்கும் அக்னிஹோத்திரிகளுக்கும் அவன் ரட்சணக்கு இல்லைன்னா அவன் பேர்ல அவன் சூட்டு கொடுத்துருவாள் சுப்ரீம் கோர்ட்ல அவளை பாதுகாப்பது அவனுடைய கருணை இல்லை ஏன் ரொம்ப பெரிய இந்த ஊர்ல உத்தரனா என்ன பண்றான்னா மாமனார் மாமியாருக்கு அண்ணம் போடுறான்னா மாமனார் மாமியாருக்கு அண்ணம் போடவனா சம்சாரம் உன்ன வெளியில வச்சுட்டு அது தர்மம் இல்லை ஏதோ ஒரு அதிதிக்கு அண்ணம் போடுறே துவாதிசி அன்னைக்கு அதுதான் புண்ணியம் ஏழைக்கு மிச்சம் போடுறே அதுதான் வந்து புண்ணியம் நான் மாமனாருக்கு பொண்ணே மச்சினிக்கு பண்ணேன் வந்து மாமியாருக்கு பொண்ணே வந்து எங்க ஆத்துல தம்பிக்கு காப்பாத்தினேன் பிள்ளைக்கு சொத்த விழி வச்சேன்னாக்க விழி வைக்காம போவேன் அவன் எடுத்துன்னு விடுறான் அவனுக்கு சண்டை போட்டுன்னு பாகம் பிரிச்சுன்னு விடுறான் இது நாம் செய்ய வேண்டிய இது நாம் செய்ய போனாலும் நடக்கிற காரியம் அது இது அதிதிகளுக்கு ஆறு கூடுவாள் அதிதிகளுக்கு போடலன்னு ஆறா கேட்கிறாளோ ஒத்தரும் கேட்க மாட்டாள் நாலு பேர் கூப்பிட்டு சொல்லுவாளா என்னையா அதிதி வந்தா இல்லையேன்னு நீ அவன் தோப்பனா இருக்கும் இல்லைன்னு சொன்னா பையனை கூப்பிட்டு கண்டிப்பா நாலு பேரா அதிதிக்கு போடல பிச்சைக்காரனுக்கு போடலன்னா நாலு பேர் கூப்பிட்டு காப்பணும் சிவம்பெரிகளுக்கு போடப்படாது சாரம் பண்ணேன் இன்னொரு கழவரை பாண்டு வாசல்ல அவன் சொல்லி சொல்லுவாருனே சிவம்பெரிகளா போட்டான் எல்லாரும் போடவே விடாது இப்படி சொல்றாரு ஒரு பெரிய ஆபீசர் அட்டத்தை போடுறவரை அவாத்துல ஒரு கரம்பரம் காவி சாப்பிட்டார் ஒரு ஊர்ல அது பென்ஷன் ரொம்ப நாளா வாங்கிட்டு இருக்கு அதுக்கு போற துர்புத்தி பாருங்க அவர் பிச்சைக்காரன் ஆறு வந்தாரம் அரிசி போடுறவர் அவர் ரொம்ப பரம யோக்கியர் அவரை கூட்டி இவர் சொல்ற இந்த பென்ஷன் வாங்குற கழம் இது நிறைய ஒரு குடம் காப்பி குடிச்சிருக்க வாத்துல வந்து பகவானா அவளை கஷ்டப்படணும்னு விட்டுருக்கிற பொழுது நீ பிச்சை வச்ச போட்டு அவளுக்கு பசிக்கு குடிச்சீங்கனாக்கே பகவானுக்கு விரோதமான காரியம் செய்தா போல இவர் சொல்றார் அவனே அவர் அந்த பிச்சை போடுறவனே அதுல இருந்து அவருக்கு பத்தியமா பட்டு போச்சு நல்ல வழியா நான் இன்னைக்கு அந்த ஊர்ல எதிராளத்துல இருந்தேன் அவர் அந்த பிச்சையை போட்டு இருக்கிறவர் நிறுத்தினவருக்கு எங்கிட்ட ரொம்ப பச்சம் உண்டு அவர் உடனே அந்த கழவரை வச்சுட்டு உடனே எங்கிட்ட ஓடி வந்தார் நல்லபடியா நீங்க இன்னைக்கு இருக்கு நான் இதிர்ச்சியா போயிருக்கேன் ஊருக்கு இந்த மாதிரி அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப ரொம்ப பரம புத்திமா அவர் சொன்னது எனக்கு இப்படி நம்பிக்கை வந்துடுச்சு இது உங்களை கேட்டாதான் எனக்கு புரியும் நான் அவர் சொன்னது சரிதானேன்னு கேட்டார் அவர் இருக்கார வாத்திலே இருக்காருன்னா நான் சொன்னது நீங்க சொல்றீங்களா இல்ல நான் வந்து இருக்கு வரட்டுமா ஆத்துலேன்னு இல்ல நீங்களே வாருமூலை ஆத்துக்குன்னா சரிதான் போனேன் அவர் அப்படி கேட்டேன் என்ன சொன்னீங்கன்னா இப்படி எப்படின்னு சொன்னார் உம்ம கணத்துல நீ தவறி விழுந்துட்டீர்னா நான் ஒரு கல்லை தூக்கி உன் தலையில போட்டோமா சுவாமியே உன்னை கணத்துல தள்ளியிருக்கேன் அந்த கண கரையை ஏற்றப்படாது உன்னை கொண்டு பண்ணணும் தலையில போட்டோமான்னு கேட்டேன் என்ன கழவரை நான் சொன்னது தப்பு தப்பு கணத்துல விழுந்துட்டார் தவறி வாளியில இழுக்கிற போது இன்னும் வச்சுப்போம் விழுந்தா போகிறனா என்ன பண்றது கரையை தரதா சுவாமியா தள்ளினவரை இன்னும் கல்ல தூக்கி போட்டு அமுக்கிறதா நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டேன் அம்மா நான் சொன்னது தப்பு தான் தெரியாம சொல்லிவிட்டேன் இப்படி சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு இப்படிதான் தோன்றுவது புத்தின்னு என்ன நம்ம பிரிவாள்லாம் தப்பா எத்தனை சத்திரம் ஜாவடி கட்டி வச்சிருக்கா எத்தனை எல்லாம் அன்னம் விட்டுருக்காள் அப்படி சொல்லாம ஏதோ போட முடியல போடலாம் இதுக்கு போடாம இருக்கிறதுக்கு போடுறவனுக்கும் யுக்திகள் கொடுத்தா ஏதோ நாலு பேர் பத்து பேர் போடணும்னு நியமம் சின்ன சில பேர் போடுவாள் அவளுக்கு போய் இப்படி சொல்லி கூடாது பாருங்க அப்படி போய் சொல்றாள் அது மாதிரி புத்தியா தோணும் இது மாதிரி பாபங்கள் பண்ண சொல்லி உத்தரவு பண்ணா போல அர்த்தம் அப்படி அர்த்தம் இல்ல அப்படி யாராவது தெரியாம மகாபாபங்கள் பண்ணியிருந்தா கூட அந்த பாபம் பூர்ணமாம் கிருஷ்ணாங்கிற நாமாவா ஆறாவது மகான்கள் சொல்லி காதல விழுந்துட்டா கூட பூர்வம் கிருஷ்ணேரி வைஷ்ணவம் மந்திரம் அவன் சொல்லக்கூட வேண்டாம்ங்கிறார் ஆறாவது கிருஷ்ணான்னு சொன்னா போருவான் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு ஆறாவது சொல்லிவிட்டா அது காதல விழுந்தா போருவான் இது வைஷ்ணவமான மந்திரமா அப்படியே ஹிருதயத்தை போய் பிடிக்குமா இந்த மந்திரம் எத்தனையோ ஜென்மாவா ஏறி கிடக்க சித்தத்துல தோஷம் பாம்பு கடிச்சிருக்கான் எந்த பாம்பு ஜன பத்னி புத்திராதிகள் வீடுவார்கள் பணங்காசி இவர்களை தன்னது தன்னது தனக்கு வேண்டியது நினைச்சு நினைச்சு அதுக்காக தப்புக்கள் பண்ணி ஒரேடியா அவங்க சித்தம் கெட்டு கிடக்க இந்த பாம்பு சார்ந்தாள் இந்த பாம்புடைய கடி சார்ந்தாள் கிருஷ்ணேதி வைஷ்ணவம் மந்திரம் ஸ்ருத்வா முக்தோ பவேன்னரா